நடுவரே வணக்கம் வணக்கம்மா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது பார்த்தே மிரட்டி விட்டானுங்களே எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் இன்னுமா சரி எது நடந்துட்டு இருக்குதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இது வந்து கீதையில சொன்னதுதான் ஆனா நம்ம தலைப்புக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் தலைவரே நீங்க முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் தலைவர் உங்ககிட்ட உங்களை சுத்தி எதிரிகள் இருக்காங்க நீங்க பயப்படாதீங்க நல்லா உங்க கூட இருக்கிறோம் அப்புறம் நினைச்சு தைரியமா இருங்க தலைவரே நாங்க பாத்துக்கிறோம் ஆமா எது அடி வாங்கினதுக்கு அப்புறமா தலைவரே இது அதுவானால் அது அதுவாதான் இருக்கும் இதான் நான் சொன்னேன் இல்ல நீ சொன்னது அது இதுவானா இதுவா இருந்து அவங்க என்ன சொல்றாங்க இது அதுவானா அதுவாதான் இருக்கும் நீ சொன்னது வேற கருத்து அவங்க சொன்னது வேற கருத்து அது இதுவானா ஆனா இது அதுவா இருக்காது புரிஞ்சுச்சா இல்ல புரியலன்னு சொன்ன டைம் சொல்லுவேன் வேணாம் புரிஞ்சிடுச்சு இல்ல தலைவர இத புரிஞ்சவன் தான் உண்மையான அறிவாளி அப்ப புரிஞ்சுது புரியாத பக்கு உனக்கு புரிஞ்சுதா தலைவர் உங்களுக்கு புரிஞ்சுச்சுலேப்பா எனக்கு பக்கா புரிஞ்சுது அதான் நீங்க அதுக்கு தான் தலைவர் இருமா ஒரு நிமிஷம் எப்பா உங்க எல்லாரும் புரிஞ்சதுல ஐயோ மண்டே ஆடுறாங்க எல்லாரும் புரிஞ்சு எல்லாரும் அறிவாளிங்க நம்ம போறோம் பாக்குறோம் எல்லாருமே புத்திசாலிங்க கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யறோம் காசு போய் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு தலைவரே நாளைக்கு அதுக்காக தான் நாளைய தினம் நல்லா இருக்கணும்ன்ற அதுக்காக இன்று இதுக்கு போய் வேலை செய்யறோம் இது முக்கியம் இல்ல அதுதான் மனுஷனுக்கு முக்கியம் அப்படின்னு அந்த பாப்பா மன்னிக்கணும் அந்த மித்ரா சொல்ல வராங்க தலைவரே இன்னைக்கு நீங்க சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க நாளைக்கு சேர்த்து போயிருவீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஏமா உன்னை பட்டிமன்றத்துல பேச கூப்பிட்டு தப்பாமா நாளைக்கு செத்து போயிட்டீங்கன்னா அப்ப நீங்க சேர்த்து வச்சுதான் யாருக்காக எதுக்காக எதுக்காக அதுக்காக என் மண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஆமா இப்போ ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா பர்ஃபெக்ட்டா முடிச்சுங்களேன் அது சூப்பரா பண்ணிட்டல அப்படின்றீங்கல்ல வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்கணும்னா அது வேணும் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் வேண்டும் என்றால் அது வேணும் மனுஷனுக்கு தேவை அதுக்குதான் அப்படின்றாங்க இப்ப இந்த சீட்டு உங்களுக்காக தான் நன்றி தலைவர் நன்றி ரொம்ப அழகா ரொம்ப அமர்க்கலமாக ஒரு மனுஷனுக்கு தேவை அதுவா இதுவான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகா பேசியிருக்காங்க எல்லாரும் அழகா பேசுறாங்க நான் எப்படி பேசுறேன் திட்டியோ அதை விட ஒரு படிக்கிறது தான் பேசுறாங்க புரிஞ்சுது அவனுக்கு அவங்க ஒண்ணு ஒன்று சொன்னாங்க புரிஞ்சா மனுஷன் நல்லா புரிஞ்சுது புரிஞ்சா நீ தமிழ் நல்லா புரிஞ்சு இதுதான் சொன்னேன் உன் கூட சேர்ந்து நானும் மனுஷனா இருக்கேன் நல்லா புரிஞ்சுது புரிஞ்சுன்னு சொன்னல வேற வழி அவ்வளோதான் அப்ப நானும் வேற வழி இல்லாம தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆக ரொம்ப அழகாக பேசினார்கள் விடியா ஆக ரொம்ப சரி நல்ல விதமாக பேசி முடிச்சிருக்காங்க மித்ரா அதாவது அதுக்கு தான் அப்படின்னு இதுக்கு தான்ன்றதுக்கு நம்மளுடைய அண்ணன் ஷாருக்கான் அவர்கள் வராங்க வாங்க ஷாருக்கான் மிஸ்டர் ஷாருக்கான் என்னப்பா போங்க போய் பேசுங்க என்ன பேச சொல்றா என்ன பேச சொல்றா டேய் அவனுக்கு எதுவுமே சொல்லி கூப்பிட்டு வரலையா எனக்கே தலைப்பு புரியல தலைப்பு புரிஞ்ச மூணு பேரை கூப்பிட்டா வரவே மாட்டான் இவன் தான் வந்தான் சரி சொல்லட்டுமா அவங்க ரெண்டு பேர் பேசுனது எங்களுக்கும் ஒண்ணும் புரியல நீ ஏதாவது பேச நாங்க வச்சுக்கிறோம் போ சரிதான் இப்பதான் கரெக்டா சொன்னேன் இதுக்குதான் இல்லப்பா நல்லா பேசணும் ஆசீர்வாதம் பண்ணு நல்லா நல்லா இருக்கும் நானே பாயிண்ட் இல்லாம உட்காந்துக்கேன் சரி எது பேசணும் கைத்தட்டு அதாவது நடுவுல உட்காந்து இருக்கும் நடுவர் அவர்களே சைட்ல உட்காந்து எங்க தலைவர் அவர்களே ஆமா என்ன தலைப்பாதி எனக்கு ஒண்ணுமே புரியல அதுன்றானுங்க இதுன்றானுங்க ஏழ்வேத்த போனானுங்க என்னத்த நான் வந்து தலைப்பு நானே இருப்பா இருப்பா மனுஷனுக்கு ஏன்டா இப்படி என்ன குழப்புறீங்க மனுஷனுக்கு எது தேவை அதுவா இருங்கனே அதுவா இதுவா நீ இதுக்குதான் பேசுறேன் நான் எதுக்குப்பா பேச இதுக்கு தான் பேசுறேன் இதுக்கா அதாவது நம்ம அதுவா இதுவா எது அதுவா இதுவான்னு பேச வந்துக்கிறோம் இதுல ஏன் பக்கம் என்னன்னா நம்ம கட்சி நம்ம சைடு வந்து இது தலைவர் நல்லா பேசிட்டு போனா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க செம்மையா பேசினாரு நாலா வயசுல யாரு எங்க தலைவர் தான் ஆமாமா அவர் நல்லா பேசினாருப்பா டீ வாங்கி தரேன்னு சொன்னாருப்பா சரி சரி அதான் அதாவது பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தாலும் ஒரு சாய்ஸ் இருக்கும் அதுவா இதுவா சாய்ஸ் இங்கிலீஷ் போடுறான் பாத்தியா நல்லா பேசா டிகிரி வச்சுக்கிறேன்பா நீ அதுன்னு சொன்ன நினைச்சுக்க தலைவரே எதுன்னு கேட்பாங்க ஆமா அதே இந்த மைக்கு நீ இதுன்னு சொன்னீங்கன்னா நீ எதுன்னு கேட்க முடியாது நான் கேட்க மாட்டேன் யாருமே கேட்க முடியாது நீ மட்டும் யாருமே கேட்க முடியாது ஆமா ஏன்னா இது நான் சொல்லிட்டேன் இது நம்ம கண்ணு தெரியும் மைக்கு ஆமா ஆனா நீ அதுன்னு சொன்னா எது இன்னொரு கேள்வி வரும் அப்ப அரை மணி நேரம் ப்ரோக்ராம் ஒரு மணி நேரமா அரை மணி நேரத்துக்கு டங்கு ஒரு கீழுது இன்னும் ஒரு மணி நேரமா அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு அழகான ஒரு தத்துவ பாட்டு உனக்குது தத்துவ பாட்டா ஆமா பாடு நீயும் பாடுற பாடு சல்லாம் குல்லாமு குலாமு சல்லாம் குலாமு தெரியல அந்த பாட்டு பாட்டு தெரியுமா அது என்னன்னா என் தலைவர் சொல்லுவோம் இது வந்து வேணாம் வேணாம் வேணாம் விடு விடு எப்பா சாமி இல்ல இல்ல இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு விளக்கமே எனக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியும் இந்த மக்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் கம்மன் விடு அடுத்த பாட்டுக்கு போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போ அடுத்த பாட்டு பாட்டு இல்ல பாயிண்ட்டுக்கு போ ஓகே ஒரு பாட்டு தான் பீட்டு எடுத்து வந்தோம் அதான் இப்போ லாஸ்டா எதிரணில பேசிட்டு போன அந்த ஆயா இருக்கிறாங்களா சாரி அந்த அக்கா இருக்கிறாங்கல்ல ஆமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒண்ணுமே இல்லாம சிரிச்சுன்னு இருந்தாங்க நீயும் பல்ல காட்டி சிரிச்சுன்னு இருந்த ஆமா பல்ல காட்டி தான் சிரிக்க முடியும் வேற ஏதாவது காட்டி சிரிச்சா தப்பா அது எதுக்கு நீ கேட்க கூடாது நீ கேட்கணும் கேட்கல கேட்டா பேசினாங்கன்னு சொன்ன நீ கோவம் இருக்காதா மனுஷனுக்கு ஆமா நானே பொருளை உள்ள வச்சு எனக்கு நம்ம நம்ம இந்த ஒரு வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் போகாம இருக்கிறேன் நான் ஓ என்ன பிரச்சனை பண்ண வச்சிருவோம் உங்களுக்கு இது நீ ப்ரோக்ராம்ல வேணாம் வேணாம் நீ என்ன சொல்ற அப்படியே செய்யற இப்போ நான் என்ன பண்ணும் ஒண்ணு பண்ண நான் பேசும்போது சூப்பரா பேசுறேன்பா கை தரணும் சூப்பரா பேசுறேன் அதான் அதான் அதான் பரவாயில்ல நடுவர் தான் நம்ம என்ன இன்னைக்கு மேட்டரா பேச வந்தோம்னா இது இப்பதான் மேட்டருக்கே வரையா இல்ல இல்ல என்ன வந்துட்டேன் சரி ரெண்டாவது பாயிண்ட் ரைட் ஓகே இப்போ நம்ம வந்து எங்கனா போறேன்னு கேட்டினா எங்க போற அதுக்கு எதுக்கு போற அப்படின்னு கேட்பாங்க ஆனா இதுக்கு எதுக்கு போறேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இதுன்றது இங்கதான் இருக்குது சூப்பரா சொன்னார் அது சரி சரி அதான் மேட்ரு அதான் மேட்ரு இதான் இப்போ நீ இதுக்கு தான் தான் நல்லா ஒரு மனுஷனுக்கு தேவை இதுதான் அது கிடையாது

ஒரு மனுஷன் வாழ்வதற்கு எது தேவை என்றால் இதுதான் அப்படிங்கிறார் அது இல்லை அது வேணாம் அது இல்லாத ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்ல இதுதான் அவரோட கருத்துக்களை நான் மொத்தமா பேச நான் அங்க போய் பேசலாமே அங்க போய் பேசுமா நானே அப்புறம் எல்லாத்தையுமே பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு கருத்து சாராம்சத்தை சொல்லணும் ஸோ அப்போ வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் இல்லைங்க இதெல்லாம் கிடையாதுங்க அதுதாங்க அப்படின்னு பேச வர்றாரு அந்த அணியை தலைமை தாங்கினது ரெண்டாவதா பேச வர்றாரு நம்மளுடைய ஆனந்த் வாங்க ஆனந்த் பேசுங்க